வணக்கம் நற்றினையின் நித்தம் உருமுத்து என்று எண்ணூற்று தொண்ணூறாவது முத்தாக உதிர்கிறது நெப்போலியன் ஹில் அவர்கள் எழுதியுள்ள வாழ்க்கையின் மகோன்னதம் என்ற கட்டுரையிலிருந்து சில பகுதிகள் எனது அன்னைதான் வாழ்க்கையின் மகோன்னதமான மிகவும் முக்கியமான விஷயத்தை எனக்கு முதன் முதலாக கற்றுக் கொடுத்தார் அதில் மிகவும் மதிப்பு வாய்ந்தது மக்களிடத்தே அன்பும் மக்களுக்கு சேவை புரிதலும் மக்களிடம் அன்பு செலுத்தி அவர்களுக்கு சேவை புரிதலே வாழ்க்கையின் மகோன்னதம் என்று என் தாய் கூறுவாள் என்கிறார் ஹென்றி ஹென்றி கெய்சர் நேர்மறை மனோபாவத்தின் சக்தியை பற்றியும் நன்கு அறிந்தவர் இது அவரது வாழ்க்கையிலும் அவரது தேசத்திற்கும் எதை விளைவிக்கும் என்பதை பற்றியும் நன்கு அறிந்தவர் அதே சமயம் எதிர்மறை மனோபாவத்தின் சக்தியை பற்றியும் நன்கு அறிந்தவர் இரண்டாம் உலகப் போரின் போது ஆயிரத்தி ஐநூறு கப்பல்களை துரிதகதியில் அதிவிரைவாக அவர் தயாரித்ததைக் கண்டு உலகமே திடுக்குற்றது பத்து நாட்களுக்குள் ஒரு லிபர்டி கப்பலை உருவாக்க முடியும் என்று அவர் கூறியதை கப்பல் கட்டுமான பணி வல்லுநர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தனர் அவர்கள் அனைவரும் இது ஒருபோதும் சாத்தியமல்ல என்று திட்டவட்டமாக எதிர்த்தும் ஹென்றி சாதித்து காட்டினார் சாத்தியமல்ல இயலாது என்று எண்ணுபவர்கள் சாதகமான சிந்தனையை எதிர்த்து தனது அற்புத சக்தியின் எதிர்மறை பகுதியை பயன்படுத்துகின்றனர் முடியும் என்று கருதுபவர்கள் எதிர்மறை சிந்தனையை விடுத்து நேர்மறை சக்தியை செயலாக்கம் பெற செய்கின்றனர் ஆகையால் கண்ணுக்கு புலப்படாத இந்த அற்புத சக்தியை பயன்படுத்துவதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இதன் நேர்மறை பகுதி வாழ்க்கையின் அனைத்து செல்வம் மற்றும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு அளித்து உங்களது இன்னல்களை விளக்க உறுதுணையாய் நின்று உங்களது பலத்தையும் உங்களை கண்டுணரச் செய்யும் உங்களை உங்களது போட்டியாளர்களை கடந்து வெற்றி பெறச் செய்யும் ஹென்றி கெய்சரின் கருத்துப்படி பிறர் சாத்தியமல்ல என்று கருதும் விஷயத்தை செயல்படுத்தி நிஜமாக்கிவிடும் எதிர்மறை சக்தியின் பகுதியும் இதே போன்று சக்தி வாய்ந்ததே ஆனால் வாழ்வில் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் அளிப்பதற்கு பதிலாக மன வருத்தத்தையும் தோல்வியையும் ஈர்த்துவிடும் ஆக நாம் முறையாக பயன்படுத்தாவிடில் அனைத்து சக்திகளைப் போலவே கண்ணுக்கு தென்படாத இந்த அற்புத சக்தியும் ஆபத்தானது நலம் பயக்கும் திருப்பங்கள் ஒவ்வொருவரது வாழ்க்கையிலும் நிகழத்தான் செய்கின்றன எனினும் எதிர்மறை மனோபாவம் கொண்டவன் தன் வாழ்வில் அதிர்ஷ்டம் நிரம்பச் செய்யும் தனக்கு சாதகமான திருப்பங்களை தனது நடத்தையால் தவிர்த்து விடுவான் நேர்மறை மனோபாவம் உள்ளவன் தனக்கு தீங்கு இழைக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட தனது நல்ல மனோபாவத்தால் தனக்கு சாதகமாக்கிக் கொள்வான் கண்ணுக்கு புலப்படாதிருக்கும் அற்புத சக்தியை தனக்கு சாதகமாக்கி நேர்மறை மனோபாவ சக்தியை பயன்படுத்தும் ஆற்றல் நம்மிடையே இருக்கும் பல வெற்றியாளர்களின் தனிப்பட்ட சிறப்பு இயல்பாகும் நம்மிடமில்லாத ஏதோ சில நன்மைகளின் காரணமாகத்தான் மாயை அல்லது மர்மமான முறையில் வெற்றி வாய்க்கிறது என்ற மனப்பாங்குடன் தான் நம்மில் பலரும் வெற்றியை நாடுகிறோம் தெளிவான வெளிப்படையான விஷயங்கள் பொதுவாகவே காணப்படாமலே இருக்கின்றன இதற்கேற்ப நம்மிடமே இருக்கும் சில நன்மைகளை நாம் அறிந்து கொள்வதில்லை நம் கண்முன்னே வெளிப்படையாக தோன்றுவதை நாம் காண தவறிவிடுகிறோம் ஒவ்வொரு மனிதனின் நேர்மறை மனோபாவமும் சாதகமானவையே இதில் புரியாத புதிராக எதுவும் இல்லை நன்றி வணக்கம்